करतलेः स्मरेण वक्त्रेण तत् व्याकुर्वन्निव निर्वगेन्मधुरम् तिरङ्ग सर्वम् सदा अनाग्रातावत्यम् बहुगुणपरीणागि मनतः दुहानम् सौहार्दम् परिचितमिवाथापि गहनम् పదానాం సౌప్రాత్రాది అనిమిష నిజవ్యం శ్రవణయో త్వమేవస్తీర్మహ్యం బహుముఖయ వాణీ విలసితం సేవత్సజన్మిశ్రేప్య నమముక్తిమధీమహే యదుక్తయస్త్రైకంఠే యాంతి మంగళసూత్రతాం പീതാംബരം വരദശീതല ദൃഷ്ടിപാദം ആരാനുലം വിഭുജം ആയത കർണപാദം ശ്രീമന്മഹാവനഗീന്ദ്രനിവാസദീക്ഷം ലക്ഷ്മീധരം കിമപി വസ്തു മമാവിരസ്തു ശ്രീമത് പരമഹംസേത്യാദി ബിരുദാലങ്കൃത സ്വാമിയുടെ ശ്രീചരണാർവിന്ദങ്ങൾക്കും மற்றும் கோஷ்டியாருடைய திருவடித்தாமர்களுக்கும் சீலமில்லா சிறியன் செய்யக்கூடிய விஞ்ஞாபனம் ஆச்சரியமான மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலே அடியனுக்கு ஆழ்வானும் அழகரும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஆழ்வானுடைய வைபவத்தை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அபூர்வமான விஷயம் அடியோங்கள் பதிப்பித்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை விஞ்ஞாபித்து மேலே விஷயத்துக்கு வரலாம் என எழுதுகிறேன் எம்பெருமானார் காஷ்மீரத்துக்கு எழுந்தொழி இருக்கக்கூடிய காலத்தில் போதாயன சூத்திரவர்த்தி சுவடி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அத்வீதிகள் பலவாறு தடுத்து விட்டார்கள் தரவிட்டாமல் வாதத்திலே ஜெயித்து ராஜாவனுடைய வாதப்பியத்தை பெற்று அந்த சுவடியை பெற்றார் சுவாமி ஆனால் அத்வீதிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே திருப்பி விட வேண்டும் என்று நியமித்து விட்டார்கள் அதனாலே சுவாமி கடாட்சித்துக் கொண்டே வந்தார் பூர்த்தியா பார்த்துட்டார் ஆனால் இன்னொரு முறை பார்க்கணும்னு ஆசை இருந்தது அதற்குள்ளே டைம் இஸ் ஓவர் என்று பிடுங்கிக் கொண்டு போய்விட்டார்கள் அப்பொழுது கோடத்தாழ்வான் சாச்சார் பஸ்ல பேப்பர் படிக்கும் போது பின்னால் உட்காந்துருக்கவா துப்புவா படிச்சிருவான் இவன் கையில பேப்பர் வச்சிருப்பா அவா படிச்சிருவான் அந்த மாதிரி எம்பெருமானார் கடாட்சித்து கொண்டு வரும்போதோ கூடத்தாழ்வான் பின்னால் இருந்து கடாட்சித்து கொண்டே வந்திருக்கிறார் சுவாமி சிரமப்பட வேண்டாம் அப்படியே அத்தனையும் போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன் நெஞ்சில் அப்ப குரத்தாழ்வாருடைய மேதாவிலாசத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒரு திருஷ்டாந்தம் ரெண்டாவது திருஷ்டாந்தம் இந்த ஸ்ரீபாஷ்யம் எழுதி முடிச்ச பிறகு அதே சாரதா தேவியினிடத்துல காஷ்மீரத்தில் கொண்டு போய் கொடுத்தோ இந்த சங்கராச்சாரியார் பாஷ்யத்தையும் இதையும் சரஸ்வதி கையிலே கொடுக்க வேண்டியது இதுல எது சாதுவோ நீ அவள் தீர்மானிக்க வேண்டியது என்று பந்தயம் வைத்து கொண்டு போய் கொடுத்தார்கள் அந்த வெற்றிடு ராத்திரி திருக்காப்பு சேத்திர வேண்டியது மறுநாள் காலையிலே சரஸ்வதி தேவி எதை ஏற்றுக் கொள்கிறாள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு வைத்தார்கள் அத்வீதிகள் அங்கே செல்வாக்கு மிக்கவர் ராத்திரி வேளையிலே எம்பெருமானுடைய சீபாட்சி ஏட்டை எரித்து விட்டார்கள் எரித்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் எரிக்கப்பட்டது வேறு ஏடு மறுநாள் காலையிலே திருக்காப்பு நீக்கி அந்த சன்னதியை பார்க்கும் போது ஏட்டை எங்கும் காணவே இல்லை எங்கும் காணவில்லை தேடியா தேடி பார்க்கும் அந்த சாரதா தேவி தேவியனுடைய கையில இல்லை எங்கும் இல்லை ரொம்ப துக்கிச்சார் அப்ப பக்கத்தில் உள்ளவர் சொன்னா அசூயாளுக்கள் உம்முடைய ஏட்டை எரித்து விட்டார்கள் என்று அக்கம்பகன் தெருவில் உள்ளவர்கள் சொன்னார்கள் அப்போ எம்பெருமானார் ரொம்ப சோகிச்சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின ஏடு எரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லும் போதோ குரத்தாழ்வான் சாய்ச்சாரா சுவாமி கவலைப்பட வேண்டாம் அப்படி என் மனசுக்குள்ள அத்தனை இருக்கு எழுதி கொடுத்து விடுறேன் அதை மறுபடியும் செய்து கொடுத்து விடுகிறேன் என்று அந்த கம்ப்யூட்டர்ல காப்பி எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துறேன்னு சொன்னாராம் அப்படிப்பட்ட மேதாவிலாசி பின்னாலே பார்த்த காலத்தில் எங்கும் சோதித்து பார்த்த போதோ அந்த ஏடு இருக்க கடைசியில கேசபாசத்தை அவிழ்த்து பார்த்திருக்கிறாள் அங்கிருந்து பொத்துரு விழுந்தது ஸ்ரீபாஷ்ய அப்ப சாரதா தேவி சிரசா விகித்திருக்கிறாள் இந்த ஏட்டை ஸ்ரீபாஷ்யத்தை சிரசா விகித்திருக்கிறாள் எங்கள் வித்தாந்தம் வடிவழகிய நம்பிதாசர் எழுதினா ராமானுஜ விபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விண்ணப்பித்துக் கொண்டு விஷயத்திற்கு வருகிறோம் ஆழ்வானும் அழகனும் சரி எம்பரமாமா பெரியாழ்வார் ஆச்சரியமா ஒரு பாசுரம் பாடினார் கருவாரணம் தன் பிடிதொடங்கோட கடல் வண்ணம் திருவாணி கோரத்திரியம் தன் மாதிரின் சோலையே உள்ள மிருகங்கள் உள்விட அந்த எம்பெருமானிடத்திலேயே அவ்வளவு பிரதிபத்தி இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும் திருவேங்கடமலையிலே சொல்வார்கள் முதலாழ்வார்கள் சொல்லியிருக்காள் ஆனால் பெரியாழ்வார் ஆச்சரியமான விற்த்தாந்து எங்கே பெருக்காடும் கருவாரணம் தன் பிடிதுரந்தோடா இந்த ஊடல்ங்கிறது இருக்கே பிரணய கலகம் புருஷ முண்டாட்டிக்குள்ள என்னைக்கும் சண்டை வருதுங்கிறது இயற்கை அவன் ஊடுதல் காமத்திற்கென்னும் அதற்கென்மம் கூடி என்று சொன்னார் திருவள்ளுவர் அதனால ஊடல் இருந்தா தான் சாம்பாருக்கு உப்பு போலேன்னா ஊத்தான் அந்த மாதிரி பிரணயக்காலம் இருந்தா தான் சுவாரஸ்யமா இருக்கும் அந்த மாதிரி யானைக்கு ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் பிரணய கலகம் ஏற்பட்டு அந்த ஆண் யானை கோவித்துக் கொண்டு புறப்பட்டு விடுது கருவாரணம் தன் விடி துறந்தோடா அந்த பெண் யானைக்கு பயம் ஏதோ கோபத்துல பேசி ஆனா பின்னால் ஆண் யானை புறப்பட்டு போய்விடுதானால் நம் கதி என்னாவது என்று எண்ணியது இருக்கிறதே அப்ப சொல்லித்தான் அந்த பெண் யானை அழகர் மேல் ஆணை அப்பால் செல்லக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்ட உடனே நங்கூரம் பாய்ச்சல கப்பல் மாதிரி நொடுத்தான் இதை பெரியாழ்வார் சொல்ற கருவாரணம் தன் பிடி துறந்தோட கடல் வண்ணம் திருவாணகோரத்திரியும் தன் மாதிரஞ்சோலையே இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ற முடிவு இருக்கிறார் கூடத்தாழ்வார் அந்த சுந்தரபாகு ஸ்தவத்திலே சுந்தரபாகுன்னு அந்த பெருமாளுக்கு பேர் இந்த ஸ்தவம் எப்பொழுது ஏற்படுதுன்னு கேட்டால் கூடத்தாழ்வாண்டினாரே அவர் கண்ணை எழும் தரிசனத்திற்காக தரிசனத்தை இழந்த பிறகு நேரே திருமாரஞ்சோலமலிலே எழுந்தடியிருந்தார் அப்போ அனுபவம் பரிவாகமா இந்த பெரிய பெருமாளை விட்டு பிரிஞ்ச துக்கத்தினாலே அந்த சுந்தரபாபு பற்றி ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் அனுகிரகிக்கப்பட்டது இந்த சுந்தரபாபுனுடைய பெருமையை வேதம் கொண்டாடுகள் அடியேன் சபையிலே ஒரு விஞ்ஞாபனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ருத்ரம் பாகம் இருக்கிறதே பல பேர் நினைச்சதுக்கா அது சிவனை பற்றியதுன்னு சொல்லி இல்லவே இல்லை அத்தனையும் விஷ்ணுவர் ஒரே ஒரு திருஷ்டாந்தம் காடுறேன் நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே திசாஞ்சபதயே நமஹா என்று ஆரம்பிக்கிறது நமோ ஹிரண்யபாகவே சேனான்யே கிரண்யமாகவே என்று ஆரம்பிக்கிறது ருத்ரத்தில் அப்ப என்ன அர்த்தம் இரண்யபாகுன்னு அர்த்தம் இரண்யம்னா சுந்தரம்னு அர்த்தம் சுந்தரபாகு முதல்ல வேதத்திலே ருத்ரத்திலே யாரை பற்றி பேசுகிறது கேட்டால் ஆகிய அழகரை பற்றி தான் பேசுது அந்த ஆகிய அந்த எம்பெருமானுடைய மலையிலே பெரியாழ்வார் சொன்ன மாதிரி சுந்தரதோர் திவ்யாஜா லம்பனகாதர வசானி கருணி பிரணயஜ கலக சமாதி சமாதி சமாதி எத்திர வனாத்ரி சயேஷ சுந்தரதோஷ்ணா அது அப்படியே யானையானது சபதத்தை சபதப்படுகிறது திருவார திருமாரஞ்சோரமலை அழகர் மேல் ஆணை என்று சொல்லப்படலாம் மிருகங்கள் உள்பட அந்த எம்பெருமானத்தில் உள்ள ஈடுபாடோடு தான் அந்த ஊர்ல பாம்பை கருடன் சாப்பிட பாம்புக்கும் கருடனுக்கும் என்றைக்கும் பகை கருடனை கருடன் பாம்பை எங்கு கண்டாலும் குத்திடும் ஆனால் அங்க என்ன பண்றது ககபதி சரணம் ககாஷபந்தே புஜகபதே புஜகாச்ச சர்வயேவா அங்க பாம்பை கருணம் சாப்பிட மாட்டான் ஏன்னு கேட்டா இந்த பாம்பு யாரு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரபடியாம் நீழ்கடருள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்வமனையாம் திருமார்க்கு அறவே என்று எம்பெருமானுக்கு சதா சர்வகாலம் கைங்கரியம் பண்ணி அதனாலே சேஷன் என்று பெயர் வச்சது சேஷன் நடத்தான் கைங்கரியம் இட்டார் அதனால கைங்கரியமே செய்து போறக்கூடியவர் அதனால ககபதி கரணோ அதனால சொல்றா ககபதி தரணும் ககாஷபந்தே அங்கே பட்சிகள் எல்லாம் அந்த பெருமாள் பேர் ஆணையம் சொல்லுவான் அதே மாதிரி அடுத்தாப்புல ஹரிகுலமகிலம் அனுமதங்கிரம் பட்சிகள் அந்த கருள கழுகுகள்லாம் அந்த அவர் ஜடாயுவின் பேர் ஆடை என்று சொல்வார் அதே மாதிரி ஹரிகோன் அமைக்கிடம் குரங்குகள் போட்டவெல்லாம் அனுமார் பேர் ஆடைன்னு சொல்லுவான் அதே மாதிரி நிஜ குலப ஜடாயுடா அந்த கரடிகள்லாம் அந்த கரடி அந்த கழுகெல்லாம் அங்க பெரிய உடையாராகிய ஜடாயுவின் பேரை சொல்லுவான் அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமாரஞ்சோர மலையிலே அது எனக்கு அவகாசம் குறைவனாலே ஒன்னே ஒன்று மட்டும் முக்கியமாக சொல்றேன் ஏன்னா கடைசியா கோரத்தாழ்வார் கொண்டான மேகாவிலாசம் திருமா திருமங்கையாழ்வார் இருக்காரே பெரிய ரெவல்யூஷன் அவர் தான் புரட்சி கவிஞர் சொல்லப்படுறார் இந்த காலத்து பாஷையில் சொல்ல போனா பெரிய புரட்சி கவிஞர் ஏன்னு கேட்டா அவர் நெஞ்சிக்கிருள்களி தீபம் அடங்கா நெடும்பெருமை நஞ்சிக்கு நல்ல உலகம் தமிழ் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கரன் படி பரவாளன் பரவல்கள் சொல்லி அஞ்சுக்கு இலக்கியம் தமிழ் இலக்கணத்துல அஞ்சு உண்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லி அதுல யாப்புல என்ன வழக்கம்னு கேட்டா ஒரு பாட்டுக்கு இருபத்தி ரெண்டு எழுத்துக்கு மேல ஒரு அடி இருக்கூடாது ஒரு அடிக்கு இருபத்தி ரெண்டு எழுத்து தான் இருக்கணும் அதனால இருபத்தி மூணு எழுத்து பாடுறோம் பாடுவா யாருமே கிடையாது முதல்ல மேக்சிமம் அதிகபட்சமாக ஒரு பாதத்துக்கு இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் உண்டு ஆனால் திருமங்கையாழ்வார் ரூலை பிரேக் பண்ணார் அவர் எப்பவுமே பிரேக் பண்ண பொழுதான அதனால மடலேறக்கூடிய வார்த்தையும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டோ அதனையாம் மதியோம் மண்ணும் வடநெறியே வேண்டினோம் ஒரு பெரிய புரட்சியே ரெவல்யூஷனே உண்டு போடையவர் தமிழ் இலக்கியத்திலேயே பின்னால தமிழ் இலக்கியத்துக்காரா திருத்திண்டா அதனால பகவத் விஷயத்திலே மடலேறலாம் என்று சொல்லி இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் அந்த அந்தபடி திருமங்கி ஆழ்வார் இலக்கணத்தையே திருத்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் பாழ ஆனால் இருபத்தி மூணு இடத்துல பாசனம் போடுறார் எங்கே திருமங்கையாழ்வார் கடைசியாக அவருக்கு எம்பெருமான் தசாவதாரம் சேவை காஞ்சீரங்கத்தில் இன்னைக்கும் பாருனா தசாவதார சன்னிதி ஒரு காலத்தில் நம்ம கிட்ட இருந்து கட்டுப்பா கைமாறி போயிருக்க வழியா தசாவதார சன்னிதியிலே பத்து பாசுரம் பாடியிருக்கிறார் அந்த திருமங்கையாளர் நிலையிடமெங்கமென்றி நெடுவெள்ளமும்பர் வடநாடு மூடையுமயோர் தலையிடமற்றமக்கோர் சரணில்ல என்ன அரணாவனென்ன மருளால் அலகடல் நீர் குழம்ப அகராட ஓடி அகல்வான் உறிஞ்ச முதுகில் மலகள மீது கொண்டு வரும் மீனமாலை மறவாதெறிஞ்சி என் மனனே ஆத்துல போய் எண்ணி பாருங்க ஒரு அடி எழுத்த பிரளய அதே நாம் குரத்தாழ்வான் பார்த்தா அதே மத்யாவதாரத்திலே பிரளய ஜனீரபூர பரிபூரிதஸ்வ நிலையாவசன்னவதன பிரமத சரண்யபூத சரணாட்சினாகி சரணம் பவன் கிருபயா ಚಲದೊದಧೀರಿದಂಬು ಗರುಜಿಕ್ರಿಯಾಡ್ಯ ಗಮನ ಸ್ವಪೃಷ್ಠ ವಿದ್ಯುತಾಜಲಗುಲಯೇಶ சுந்தர புஜோ வனாத்திரி நிலைய அப்படிப்பட்ட மத்ஸ்யாவதார மூர்த்தி இன்றைக்கு ஆச்சரியமாக சுந்தரமாகவாக விளங்குகிறார் என்று சொல்லி இருபத்தி மூணு அக்ஷரத்துல ஒரு ஸ்லோகம் அவர் பத்து பாசுரம் பாடினார் திருமங்கை ஆழ்வார் அதுக்கு சக்தியில் ஏடா உரத்தாழ்வார் என்னால ஒரே ஒரு சுலோகம் தான் பண்ணவர் அது மத்யாவதாரத்தை மட்டும் இருபத்தி மூணு பாதத்திற்கு இருபத்தி மூணு அக்ஷரமா அப்படி ரெக்கார்டை பிரேக் பண்ணவர் கோரத்தாழ்வார் அதுக்காக சொல்றேன் அதுக்கு மேல பெருமாளை பார்த்து அதிமான உற்சவத்திலே பல கேள்விகள் கேட்டிருக்கிறார் அதே மாதிரி சுந்தரபா உற்சவத்திலும் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு விஜா அது மட்டும் விஜாபிக்கிறேன் குலெக்கில தட்சிணஸ்ய நிவசன்னே துரோத்தரம்போதிகான் दैत्यानेकपदतृणाच्छिन इतीयम् किम् वदन्ति श्रुता तत्रैवेश्वरमम्बदाम् व्यजयता तस्मात्वनात्रीश्वर श्रीमन् सुन्दर सेतुबन्धनमुखाः क्रीडाः तवाडम्बरम् பெருமாளை கோற்றம் செயல் நிறுத்தினார் பெருமாளே ஒரு கேள்வி கேட்கிறேன் விச்சாமி கிஞ்சன ஒரு கேள்வி கேட்க போறேன்டா பயந்துட்டார் பெருமாள் நீயோ குணத்தாழ்வான் ஏதாவதே ஏடா குணமா கழி கட்டான பதில் சொல்ல முடியாதே மகாமேதாவியாச்சே என்கிட்ட கிருஷ்ணாவதாரத்தை பத்தி கேட்டான்னு சொன்னா எத்தனையோ தப்படுக்கும் கிருஷ்ணாவதாரத்துல பதில் சொல்ல முடியாது பிரச்சாமி கிஞ்சன் அந்த மாதிரி கேட்கிறாரு இங்க ராமாவதாரம் எடுத்தீர் அல்லவா ஆமா சமுத்திரராஜர் எடுத்த சரணாகதி பண்ணினீர் அல்லவா ஆமா அப்ப எப்படி இருந்தீர் போகம் புஜக போகாபம் ஆச்சரியமான சேவை அந்த அழகை வால்மீகியே ஆச்சரியப்படுறார்கள் பரத்வத்தை சூச்சிப்பிக்காத மனுஷனாகவே பேசின வால்மீகியும் கூட அங்க பரத்வத்தை வெளியிட்டு விட்டார் பாகம் புஜக போகாகம் புலி பரமனாரீணம் அபிமிருஷ்டமனேகதா அந்த வடிவினையில்லா மலர்மகள் மண்மகள் ஆயர் மணமகள் மெல்ல கூசி பிடிக்கும் திருவிடியுடையவனாகிய எம்பெருமான் இன்றைக்கு தரைக்கடை கிடக்கிறார் அது சொல்ற பரமனாரீணாம் வால்மீகிக்கு இங்க பார்த்தோன்னு அந்த அழகில மயங்கிட்டார் நான் பிரதிசிஷ்யே மகோததே பிரதிசிஷ்யே மகோததே கடலோடு கடல் ஸ்பர்தித்து நின்றா போலே கருங்கடல் கருணயங்கடல் இரண்டும் கருங்கடலை நோக்கி கொடுக்கிறதே கடலோடு கடல் ஸ்பர்தித்து நின்றா போலே பிரதிசிஷ்யே மகோததே என்பது வால்மீகி வாக்கியம் பராசர பட்டர் அது அப்படியே வார்த்தா வார்த்தா சுலகமாக்கிறார் பிரதிஜலதிதோ வேலாசீயம் விபீஷண கௌதுகாதி புனரிவ புரஸ்கர்த்தும் ஸ்ரீரங்கிண பணி பொங்கவே சௌபதிருத கஞ்சிதாடு தீர்க்கமுபாஸ்மகே என்று அந்த அழக பண்ணிக்கிறார்கள் என்னது பிரதிஷி பிரதிஜலதிதோ வேலாசையம் விபீஷண கௌதுகாதி இந்த அழக பார்த்தாராம் கர்ப்பதேனத்திலே திருப்புல்லானிலே பிரபத்தியிலே இன்றைக்கு நாம் ஸ்ரீரங்கத்தில் செய்யக்கூடிய பெரிய பெருமாள் பார்த்தான் இந்த பெருமாள் எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு போய் எங்க இருந்தார் அப்படியே சமுத்திரராஜன் மக்களே சரணாகதி விடின காலத்தில் எந்திரமான சேனித்துக் கொண்டிருக்கிறார் பிரத்திஜாதீதோ வேலாகாசையம் விபீஷண கௌதுகாதி புனரிவ புரஸ்கர்த்தும் கிரங்கிணப்பணி பொங்கவே கேட்டான் தர்மவர்மாவுக்கு அர்த்தம் ஆக சமுத்திரராஜன் மக்களே சரணாகதி மணி கீழே சேனிச்சந்தேராஜோ ஆமா அப்புறம் என்ன பண்ணி சமுத்திரராஜன் வந்து முகம் காட்டல ஆனையே சாபமா நல்ல ஆசீவிஷம் பாம்பு மாதிரி கத்தக்கூடிய அற்புதமான வில்லை கொண்டு வா பானங்களை கொண்டு வா பானப்பிரகம்டா ஒரு பானம் ரெண்டு பானம் போட்டா சமுத்திரம் ஒழிய அதை வத்தவே முடியல நம்ம முடியல அது கொந்தடிச்சது சொல்றார் இப்போ இந்த சமுத்திரத்துல பார்த்த உடனே இந்த சமுத்திரம் மட்டும் அந்த காப்பிக்கு டிகாக்ஷனுக்கு தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிச்சுதா இல்லையா அது வேற அதுக்கு மேல வத்தடிக்கவே முடியல ஒரு ஒரு சொட்டு தண்ணி கூட வத்தடிக்க முடியல பெருமாள் கையால் அவர் கோபம் கோபோதத்தம் அது ஏன் வத்தடிக்க முடியல அப்படிங்கிறத வேதாந்த தேசிகர் பாதுகாசு சொல்ற பாதுகாசு எதனால வச்சடிக்க முடியலன்னு கேட்டால் அந்த வசிஷ்டருக்காரே பாதுகைக்கு பட்டாபிடிகம் பண்ணி வச்சு அந்த அபிஷேக ஜலத்தை வாய்க்கால் வெட்டி விட்டு டிரைனேஜ் மூலமா சரையூர் நதியிலும் சமசா நதியிலும் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிருக்கார் அந்த பாதுகா அபிஷேக ஜலமானது நேர சரையூ நதி சமசா நதி மூலமா சமுத்திரத்தில் போய் சேர்ந்து ராமனுடைய பானத்தை நெவர் மைண்ட் எடுத்தோம் அப்ப பாதுகையினுடைய அபிஷேக ஜலம் பெருசா ராமனுடைய பானம் பெருசா பாருங்க அந்த வகையில வேதாந்த தேசிகள் சொல்கிற மாதிரி கடைசியில அந்த சாமானிய பானத்தாலே வச்சடிக்க முடியலன்னு பிரம்மாஸ்தத்தை எடுத்துட்டாரு பிரம்மாஸ்தத்தை எடுத்த போது சமுத்திரராஜன் வந்து முகம் காட்டி விட்டான் பின்னால எல்லாரும் கேட்கிறான் சமுத்திரராஜன் கேட்கிறான் அப்ப பெருமாளை பார்த்து கேட்கிறான் இதுக்கு நான் தொலைச்சுறேன் சாகரம் சோழனை சுவாமி அப்புன்ற தத்துவமே ஜலதத்துவமே இல்லாமல் சொல்றேன் என்று சொல்லி பிரம்மாஸ்தத்தை எடுத்திருக்கார் விட்டிருந்தாரானால் நிச்சயமா ஜலமுதே உலகத்தை எடுத்துக்கார் நானாம இப்ப இருக்கிற கஷ்டப்படுறது போறாதா அப்போ இன்னும் நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அப்போ சமுத்திரராஜன் வந்து சரணாதனுடைய காலத்தில் அவன் பார்த்து கேட்கிறான் சமுத்திரராஜா சௌக்கியமாச்சியா லட்சுமணனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு செத்தனாடி மன்னரை எப்படி கோபிச்சதா அதனால சமுத்திரராஜா சௌக்கியமா இருக்கியா உனக்கு அப்ப கேட்கிறான் அம்மா ஏதோ ஒரு பானம் தொடுத்து நிற்கிறீரே அது யாருக்கு என்று கேட்கிறான் சமுத்திரராஜன் அடாஹா உன் விரோதியை சொல்லு எத்தை விட பராசரப்பட்ட வாக்கியம் அடையாள வாக்கியம் இல்ல உன் விரோதி சொல்லு இத்தை விட என்று கேட்ட காலத்துல உடனே அவன் சொன்னான் சமுத்திரராஜன் சொன்னான் இங்கிருந்து பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே துருமகுல்மன்ற இடத்துல அக்காலத்துல அசுரமணம் படிச்ச செம்படவர்கள் மீன் பிடிச்சி என்ன தொந்தரவு பண்ணிருக்கான் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலே இந்த பானத்தை விட்டு அவளை எல்லாம் அழிச்சு என்னை காப்பாற்றுவீரா என்று சொன்னாராம் சமுத்திரராஜன் வேண்டி கொண்டான் சத்தியம் தானே கொடுத்தாட கொடுத்தார சத்தியம் தானே உண்மைதானே சொன்னது சொன்னா ஆமா சொன்னாலும் என்ன பண்ணே உடனே பானத்தை விட்டார்கள் இங்கிருந்து பத்தாயிரம் மைலுக்கு அப்பால் அந்த பானம் போய் அந்த குல்ம துரும குல்மத்தை அந்த அயலண்ட மொத்தத்தையும் அழிச்சுட்டு திரும்பி வந்துடும் கேட்கிறார் குரத்தாழ்வான் பத்தாயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள துரும குல்மத்தை இங்கிருந்து ஒரு பானத்தால் அழிக்கூடிய சக்தி வளர்ச்ச உமக்கு ஆயிரம் மைல் லங்கைக்கு அணகட்டி அக்கறை போய் யுத்தம் பண்ணிதான் ஜெயிக்கணுமா ஒரு தட்சிணஸ்ய நிவதன்னே دوروروان دیہ پنچن کی تم کھن کرڈر یڈبر میرے உன்னால் அழிக்க முடியாதா ஏன் அழிக்காம இருந்தேன் அதே சுந்தரபாகஸ்தவத்தை சொல்றா அதிமான தவத்தை இதே கேள்வி கேட்கிறார்கள் ஏன் நஸ்ம பஸ்மா ஏன் பஸ்மமாக்காமல் இருந்தாய் என்று கேட்கிறார் அந்த வகையிலே பெருமாளையே இன்னும் பல கேள்விகள் கேட்கிறார் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி அவர் நெஞ்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது சுவாமி ஆச்சரியமா சாதிப்பார்கள் சீரால் பிறந்து சிறப்பால் வளராதே பேர் வாமனாகாக்கால் பெறாளா மார்வார புல்லி நீ உண்டு உமிழ்ந்த பூமி நீர் ஏற்பரிதே சொல்லு நீ மறிய சுழ்ந்து சொல்லோ சொல்லோ பெருமாளை கோட்டை நிறுத்தி வச்சு கேட்கிறாரு சாட்சி கொள்ள சொல்லும் சீரால் பிறந்து சிறப்பால் வளராதே குட்டையா பிறந்தாரா வாமனன்னு பேரா மூபடி மண்வான் கேட்டாரா நீர் படித்த நீர் படைத்த ஒரு நீர் உண்ட உரம் நீர் உமிழ்ந்த உரம் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளம் அப்படிப்பட்ட உம்மாலே படைக்கப்பட்ட உலகம் உம்மாலே காக்கப்பட்ட உலகத்தை மோ மகாபலிபுரத்திலே யாஜகம் கேட்டுத்தான் வாங்க வேண்டுமா பார்த்தார் குலத்தாழ்வார் தொன்னம்மிதா ஜடரகாஜ தொயித்ரிலோகி கிம் பிட்சணாதி அமிர்தே பவதாபுராமா ஆனா சமாதானம் ஒரே சொல்ல பெருமாளை தவிக்க விட பெருமாளால பதில் சொல்ல முடியாது உம்மாலே படைக்கப்பட்ட உலகத்தை உம்மாலே அடக்க உமக்கு சொந்தமான உலகத்தை ஜாஜங்கேடு தான் வாங்க வேண்டுமா என்று கேள்வி கேட்டுண்டோ இருக்கா தெரியுமா நீ எடுத்து நான் சொல்றேங்க உமக்கு சொல்ல தெரியாது நீ மக்கு ஒரு சிஷ்யன் வந்து ஆச்சாரம் உமக்கு நீரும் மக்கு தான் பெருமாளே அவர் ஆழ்வார் வெண் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா எந்தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியும் பொருள்தானே அந்த மாதிரி நான் சொல்லுங்கள் வேதத்துக்கு பெருமை ஏற்படுத்த வேண்டாமா வேதத்துக்கு ஒரு பெருமை எல்லாரும் பாவனத்தும் வேதத்துக்கு உண்டாக்க வேண்டாமா அதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு இந்த வேதம் என்ன பண்ணுது த்ரீணி பத விசக்கிரமே விஷ்ணு கோபா அதா त्रीणि पदा विचक्रमे विचक्रमे பிருத்திவி மேஷ ஏதா ரெண்டிடத்துல வாமனாவதாரத்தில் விக்ரமாவதாரத்தை வேதம் பேசும் இந்த வேதத்துக்கு பெருமை தேடித் தருவதற்காக நீர் அந்த யாச்சகத்துக்கு போனேன் ஒழிய உம்மாலே சாதிக்க முடியாத காரியங்கள் என்று கேள்வி கேட்ட பெருமா புறத்தாழ்வான் கடைசியாக துக்கத்தோடு ஒரு கேள்வி அதை மட்டும் சொல்லி முடிச்சார் அவருடைய நெஞ்சம் தழுதழுக்க எம்பெருமானே உன்னால சாதிக்க முடியாத காரியம் ஒன்று எத்தனை காரியங்கள் சாதித்துக்கிறேன் லங்காயுத்தகதானே ஹரீனே திஜசுதம் லங்காயுத்தகதான் ஹரீனே லங்கையிலே ராமராவண யுத்தத்தின் போதோ எத்தனை வானரால் இறந்துபட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் ராட்சர்களாலே அத்தனை பேரையும் ஒரு குஞ்சு குழுவான் பாக்கி இல்லாமல் பழைக்க வச்சுட்டேன் லங்காயுத்தகதான் ஹரீனே அத்தனை பேரையும் பிழைத்து வச்சு செத்து போன அத்தனை குரங்குகளும் பிழைத்தன என்று ஆக்கிவிட்டீனி அதற்கு மேற்பட திஜசுதம் சம்போ தோஷ தோஷான்மிருதம் ராமாவதாரத்திலே ஒரு சிறிதவ சம்புகன் தன்னை சென்று கொன்றோ சம்பவன் தபஸ் பண்ணின காரணத்தினாலே பிராமண சிசு பிராமணகுமாரன் இறந்துபட்ட போதோ அந்த சம்பவகனை வென்று நீ பிராமணகுமாரனை பிழைக்க செய்தி அந்த குரங்குகள் அத்தனை பேரையும் பிழைக்க செய்தீர் இங்கே பிராமண குமாரனை பிழைக்க செய்தேன் அப்புறம் சாந்தீபின் அபிஜம் பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாலே அந்த இறந்து வருஷம் பிரபாத தீர்த்தக்கரிலே பாரதியரா இழந்தவன் இழந்தவனாகிய அந்த சாந்தீபினின் புதல்வனை ஒரு உருவே கொடுத்தானோ ஒரு உருவே கொடுத்தானோர் பன்னெண்டு விழுத்துக்கு போனாலே அந்த காலத்துல நான் கூட சின்ன வயசுல நிறைய தலைவாரி பின்னிட்டோம் இந்த பூவெல்லாம் வச்சிருப்போம் எஸ்கட் கட்டிட்டோம் மல்லிகை பூச்சி ஒடின்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி அந்த எஸ்கட் கட்டி மல்லிகை பூச்சி ஒடியிருந்தாலாம் அந்த பிள்ளைக்கு சாந்திபினி பிள்ளைக்கு அதே ஒரு உருவே கொடுத்தானோ அதே எஸ்கட் கட்டி அதே மல்லிகை பூச்சி ஊட்டி அந்த குழந்தையை கொடுத்து கொடுத்தாராம் பெருமாள் என்ன ஆச்சரியமான காரியம் பண்ணிட்டேன் சாந்தீபின் அபிதம் மிருதம் திஜசுதானே பாலாம் வைகுண்டகா செத்தானே பிராமணனுடைய பிள்ளை குழந்தைகள் நாலு குழந்தைகள் செத்து போச்சு அர்ஜுனன் சபதம் பண்ணிடான் வைகுண்டத்துக்கு போய் கொடுந்தேனே இத்தனை செத்தவாளுனா பிழைக்க வச்சேனே என்னையும் எங்கள் ஆச்சாரியனையும் தீரங்கத்தை விட்டு பிரிச்சுட்டீர் தீரங்கத்தை விட்டு பிரிச்சுட்டீர் கர்ப்பன் அதுக்கு மேல சொல்றார் கர்ப்பன் சார்ச்சுனி சம்பவம் விதுதுரா சேனீவரூபேணையா பரதத்த ரூபத்தோடையா சேமிச்சு பரதத்த சின்னத்தோடையா ரட்சிச்சு இந்த சாமானியமான சின்னத்தோடைய ரட்சித்தீரே இந்த ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை செஞ்சீரே உம்மால செயற்கரிய செயல்கள் செய்யக்கூடிய உமக்கு நான் வேண்டக்கூடிய வேண்டுகோளை நிறைவேற்ற முடியாதா யுதுதரஸ்வனைவ ரூபேணயா சுவாபீஷ்டம் மம மத்குருஸ்ட ததுசே நோகிம் வனத்ரீஸ்வரா ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே என்னுடைய ஆச்சாரியனாகிய எம்பருமானாரும் அடியேனும் சேர்ந்து வர்த்திக்க முடியாத ஒரு சன்னிவேசத்தை ஏற்படுத்தி தருமாறு உம்மாற முடியாதா அதை கட்டாயம் செய்வீர் என்று நம்புகிறேன் என்று ஆழ்வான் கடைசியில எம்பருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டது தீரங்கே തീരംഗേ சக സഹ സുഹൃത്വർഗേണ നിഷ്കണ്ടകം നിർദുഃഖം സുസുഖഞ്ചദാശ്ചരസികാം ഭുക്വാ സമർത്ഥ്യം யுஷ்மத் பாத രജോദ്രഹാന്തര சியாமத்தம் அம்பாவிதா என்று சொல்லி அப்படி ஸ்ரீரங்க நித்தியவாசம் பண்ண முடியாத அனுகிரகத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்தவத்தை முடிக்கின்றார் என்ற விஷயத்தை விஞ்ஞாபித்துக் கொண்டு சீனமில்லா சிறியனுக்கும் அவகாச பிரதானம் பண்ணி குறிப்பிட்ட அவகாசத்துக்கு மேலே போகலன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டா அதனால என்னை சங்கீதத்தின் எனக்கு சங்கீதம் செய்வார் சங்கீதத்தில் எதோட கொஞ்சம் இங்கிதம் தெரியும் அதனால இங்கிதம் தெரிஞ்சு முடித்துக் கொண்டமைக்கு எத்தனையோ சொல்ல வேண்டும் ஆழ்வான் வைபவத்தை ஆயிரக்கணக்கான ஆயிரம் ஆண்டு விழாங்கள் ஆயிரம் வருஷம் பேசினாலும் தீர முடியாது அவருடைய குணமூர்த்தியும் அவருடைய கைங்கரி சத்தியம் அவருடைய மேதாவிராசியம் எம்பெருமானாருடைய ஞானத்திற்கு கொஞ்சமும் தாழ்ந்தவர்கள் ஸ்ரீபாஷ்யம் எழுதக்கூடிய காலத்தில் எம்பெருமானார் ஏதேனும் கொஞ்சம் சொல்லிட்டார் எழுத மாட்டார்கள் எழுத மாட்டேன் கீழே வச்சிருவாங்க ஏன் பொறா பொன்னாதா ஏன் அடிய அடிய அப்படின்னு போற வழியா இது தப்பா சொல்லுன்னு சொல்ல அப்புறம் ஒரு நாளைக்கு பொறுக்கி வீசியே இருக்காரா அப்போ அடியன் அடியன் இந்த சிஷ்டங்களோட பூர்த்திக்கு லட்சணம் குரத்தாழ்வார் அப்படிப்பட்ட குரத்தாழ்வார் ஆயிரம் ஆண்டு விழாவே நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால் அந்த குரத்தாழ்வார் அவருடைய கிருதிகளை நாம் அனுசந்தானம் பண்ணுவது மட்டுமில்லாமல் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே ஒரு பிரசண்டாவது வாழ்கிறோமானால் போதும் ஒரு பிரசண்டாவது வாழுமாறு பிரார்த்தித்துக் கொண்டும் சுவாமியுடைய ஸ்ரீச்சர் ஆரங்கங்களுக்கும் ஓட்டியாருக்கும் அடியுடைய விதைக்கதா புரசுராமோட பிரணாமலை தெரிவித்துக் கொண்டும் விடுகிறோம் கிமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாதி நித்யஸ்ரீ நித்யமங்கலம்